الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن بطش ربك لشديد وقال النبي صلى الله عليه وسلم ان الله يبغل البخل من الاغنياء او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தப தாபியின்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அன்புக்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹவின் நல்லடியார்களே இன்று அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தவைகளும் இறைவன் கோபம் கொண்டவையும் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் பெருமானார் எதை வெறுக்கிறார்களோ அதிலே அல்லாஹ் கோபத்தை காட்டுவான் அல்லாஹ் எதை கோபத்தா கோபமாக சொல்லுகிறானோ அது முழுவதையும் பெருமானார் வெறுத்திருக்கிறார்கள் எதையெல்லாம் பெருமானாரும் அல்லாஹ்வும் இருத்தார்கள் இதை ஹதீஸ் நூட்களிலே நான்கு அமைப்புகளாக பிரிக்கிறார்கள் ஒன்று அல்லாஹ் ரசூல் வெறுத்தது மற்றொன்று மற்றொரு வகை அல்லாஹ் ரசூல் கோபப்பட்டது மூன்றாவது ஒரு வகை அல்லாஹ்வும் ரசூலும் தள்ளி வைத்தது இவர்கள் என்னை சார்ந்தவர்களே அல்ல என்று ரசூலுல்லா தள்ளி வைப்பார்கள் நான்காவது நபிகள் பெருமானார் தடுத்து நிறுத்துவார்கள் நஹா ரசூலுல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பை இந்த நான்கு அமைப்புகளில் காட்டியிருக்கிறார்கள் ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எதை வெறுத்தார்கள் யுக்ரிஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஹ்திலாஃப் ஃபில் குர்ஆன் குர்ஆனுக்குள்ளே கருத்து வேற்றுமை கொள்வதை பெருமானார் வெறுக்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் இடத்தில் வந்து சொன்னார்கள் நாயகமே இந்த மனிதர் குர்ஆனை தவறு தவறாக ஓதிக்கொண்டிருக்கிறார் நாயகமே ஓதச் சொன்னார்கள் அவர் ஓதி காட்டுகிறார் கிலாஹுமா முஹ்சின் அவர் ஓதுவதும் சரிதான் நீங்கள் ஓதுவதும் சரிதான் என்று பெருமானாரினுடைய முகமெல்லாம் மாறி போகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குர்ஆன் ஏழு விதத்தில் ஏழு லஹஜாவில் இறங்கி இருக்கிறது அதனால் ஒருவர் இன்னொருவரை குறை காண வேண்டாம் உங்களுக்கு முன்னுண்டானவர்கள் இப்படி குறை கண்டதால் தான் அவர்கள் அழிந்து போனார்கள் என்றார்கள் குர்ஆனுக்குள்ளே இஹ்திலாஃப் வரக்கூடாது உபையவனு காபர் அலி அல்லாஹு ரெண்டு வாலிபர்களை பார்க்கிறார்கள் தவறாக ரெண்டு பேரும் அல் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்த உபையவனு காபர் அலி அல்லாஹு தாலா நண்பர்கள் நாயகத்திடத்திலே வருகிறார்கள் நாயகமே உங்கள் காலத்திலேயே ரெண்டு பேர் குர்ஆனை தவறு தவறாக ஓதுகிறார்கள் இந்த உபையா அல்லாகவே உபையின் பெயரை சொல்லி நாயகமே உபையை ஓதச் சொல்லி கேளுங்கள் என்று சொன்னவர்கள் உபை இப்னு அல்லா பெருமானார் வந்து உபையிடத்திலே சொல்லுகிறார்கள் உபையே நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்ல நாயகமே குரானை உங்களுக்கு இறங்கி இருக்க நான் என்ன ஓதுவது என்று கேட்க இல்லை இல்லை அல்லாஹ் உன் பெயரை சொல்லி ஓதச் சொன்னான் என் பெயரை அல்லாஹ் சொன்னானா நான் ஓதி காட்டுகிறேன் என்று ஓதி காட்டிய உபையவனு காபிர் அலி தஆலா இரண்டு பேர்கள் தவறாக ஓதுகிறார்கள் என்று சொல்ல பெருமானார் ரெண்டு பேரையும் அழைத்து நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்று சொல்ல இரண்டு பேர்களும் ஓதி காட்டுகிறார்கள் பெருமானார் அவர்கள் சரியாகத்தான் ஓதுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது உபையவன் காபர் அல்லாவின் உள்ளத்துக்குள்ளே நாயகம் என்ன தவறி சரி என்கிறார்கள் என்று உள்ளத்துக்குள்ளே ஓடுகிறது நமக்கு தெரியாததா என்று மனதிலேதான் உபய்யிபின் காபு நினைத்தார்கள் பெருமானார் உபய்யிபின் காபினுடைய நெஞ்சிலே தட்டினார்கள் அல்லாஹும்ம இத்ஹப் ஷைத்தான் யா அல்லாஹ் இவர் உள்ளத்துக்குள் இருக்கிற ஷைத்தானை கொஞ்சம் தூக்கி எறி என்றார்கள் உள்ளத்துக்குள் சைத்தான் வந்து விட்டார் நாயகத்தின் மீது கூட நபியின் மீது கூட இவர் சந்தேக பார்வையோடு இவர் இவரிடத்தில் இருக்கிற சைத்தானை ரப்பே நீ தூக்கி எறி என்றார்கள் அதற்கு பிறகு உபயமன காவலர் எல்லாவின் உள்ளத்திற்குள்ளே சந்தேகம் எழுந்ததாக வரலாறு இல்லை ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே குரானையும் இழுத்திருக்கிறோம் குரானிலே போட்டிருக்கிற ஹரக்கத்துகள் தவறு என்று சொல்லக்கூடிய சூழல் குரானுக்குள்ளேயே ரெண்டு சூரா இல்லாத சூறாவை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சில தகவல்கள் அன்புக்குரியவர்களை இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள் இரண்டாவது பெருமானார் வெறுத்தது யுக்ரிஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் சிர் ரகசிய திருமணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள் போய் ரெண்டு சாட்சியை வச்சு ஒரு வக்கீல வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறது ரிஜிஸ்டர் மேரேஜ் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் இளைய பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அழகான வழி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே இதை பெருமானார் வெறுக்கிறார்கள் அத்தைனாக்கும் அத்தைனாக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நிக்காஹ்க்கு போகும்போதே ரசூலுல்லாஹ் சொல்லுவார்களாம் நிக்காஹினுடைய மஜ்லிஸிலே அத்தீனாக்கும் அத்தீனாக்கும் நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் ஐயூனா நுஹீக்கும் ஐயூனா எங்களுக்கு நீங்கள் காணிக்கை செலுத்துகிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு துஆ செய்கிறோம் இதுதான் அழகிய திருமணம் என்று கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹிலே சொந்த பந்தங்கள் வரவழைக்கப்பட வேண்டும் நிக்காஹிலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிக்காஹை நடத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹலினுன் நிக்கா நிக்காஹ் யோசிக்க கொண்டு வந்துடக்கூடாது அப்படித்தாவது அதை அழகுபடுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்களே இன்றைக்கு அந்த திருமணங்கள் குறைந்து வருகிற காலம் ஒன்று பார்த்தா ரொம்ப மோசமாகி விட்ட காலம் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திற்கு முன்னால் ஒரு முறை பெண்ணை பார்க்கலாம் பெண் ஒரு முறை ஆணை பார்க்கலாம் ரெண்டுக்குமே அனுமதி கொடுத்திருக்கிறாங்க பெண்ணும் ஆணை பார்க்கலாம் ஆணும் பெண்ணை பார்க்கலாம் இது ஒரு தடவை ஆனா இதை நம்ம சமுதாயம் எப்படி எடுத்துருச்சுன்னா ஒரு முறை பெண்ணுக்கு ஒரு செல்போனை கொடுக்கலாம் இங்க ஒரு செல்போனை கொடுக்கலாம் நிக்காம் அக்குது முடிஞ்சுனாவே என்னதான் பேசுவாங்களோ தெரியல ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒப்பந்த காலம் ஜனவரியில பரிசம் போடுவார்கள் டிசம்பரில கல்யாணம் நடத்துவார்கள் அதற்குள்ளே இரவு முழுக்க அந்த பெண்ணுக்கும் தூக்கம் இருக்காது இவனுக்கும் தூக்கம் இருக்காது என்னதான் பேசுவாங்களோ தெரியல கல்யாணத்துக்கு பின்னாடி பேசுறதே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மொத்தமா பேசிட்டு கல்யாணத்துக்கு பின்னாடி இந்த அம்மா இங்கிட்டு திரும்பி உட்காருது இவர் இங்கிட்டு திரும்பி உட்கார்ந்து இருக்கிறார் அங்கிருக்குரியவர்களே இதை பெருமானார் தடுத்திருக்கிறார்கள் யுக்ரிஹும் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் பெற்றோர்கள் வழியிருந்து நடத்த வேண்டும் சாட்சிகளோடு ஊழல் முன்னிலையில் நடத்த வேண்டும் தன் மகள் பாத்திமாவுக்கு பெருமானார் அப்படித்தான் நடத்தினார்கள் வரலாறு சொல்கிறது மூன்றாவதாக பெருமானார் செலல்லா அலைஹி வஸல்லம் நிறுத்த விஷயம் பெருமானார் செலல்லா அழைவ வஸல்லம் அன்னவர்கள் மசாயில்களை வெறுத்திருக்கிறார்கள் அல்லாஹே குரானிலே சொல்லி காட்டுகிறான் நீங்கள் நபியிடத்திலே அதிகமாக கேட்காதீர்கள் இன் துபதலக்கும் தசூக்கும் நீங்க எதையாவது கேட்டு அந்த நபி வேற எதையாவது கொண்டு வந்துட்டா உங்களுக்கு சிரமமாகிவிடும் ஆசிரியர்களிடத்தில் நிறைய கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் பெருமானாரிடத்தில் நிறைய கேட்க கூடாது என்று சொல்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திங்கட்கிழமை வரிசையாக ஆரம்பிக்கிறார்கள் பூமியை அல்லாஹ் தால படைத்தான் செவ்வாய்க்கிழமை வானத்தை படைச்சான் புதன்கிழமை அப்படி வரிசையா சொல்லிட்டே வர்றாங்க கடைசியில சனிக்கிழமை அல்லாஹ் கடைசியாக மனித படைப்பை அல்லாஹ் படைத்தான் ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் ஓய்வெடுத்துக் கொண்டான் என்று சொல்ல ஒரு யூதன் கேட்டான் அல்லாஹ் எப்படி ஓய்வெடுப்பான் அல்லாஹ்வுக்கு எத்தனை அறைகள் இருக்கிறது எந்த பெட்ல அல்லாஹ் படுப்பான் என்றெல்லாம் கேட்கிற பொழுது பெருமானாரினுடைய முகம் மாறி போகிறது பெருமானாரினுடைய முகம் மாறி போகிறது உடனே ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தார்கள் கமா நாயகமே நீங்கள் பொறுமையாக இருங்கள் அவர்கள் கேட்பதின் காரணமாக நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார் இஸ்பிர் கமா சபர அஸ்மி மினர் ருசுல் மற்ற ரசூல்மார்களில் நாம் எப்படி பொறுத்திருந்தார்களோ உங்கள்ட்ட மட்டும் இந்த சமுதாயம் கேள்வி கேட்கல எத்தனை நபி வந்தாங்களோ அத்தனை பேர்த்திட்ட இந்த சமுதாயம் கேள்வி கேட்டது அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற அமைப்பினை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் சபையிலே கேட்டார்கள் உங்களுக்கு என்ன மனதிலே தோன்றுகிறதோ என்னிடத்திலே கேளுங்கள் என்றார்கள் ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாரு நாயக நபிங்கிறதுனால நாயகமே எங்க வாப்பா யாருன்னு கேட்டார் இது பெருமானார் இடத்திலே கேட்கிற விஷயமா பெருமானார் சொன்னார்கள் உன்னுடைய தகப்பனார் ஹுதைஃபா என்றார்கள் அடுத்தால் எந்திரிச்சாரு எங்க வாப்பா பேர் என்ன அடுத்தவர் எங்க வாப்பா பேர் என்னன்னாரு பெருமானாரின் முகம் மாறுகிறது உமரே பாரூக் ரலியல்லாஹ் நாயகத்தினுடைய முகம் மாறிவிட்டால் பெருமானாருக்கு முன்னால் சென்று மண்டியிட்டு தன்னுடைய முட்டியை பெருமானாரினுடைய முட்டியோடு சேர்த்து வரைத்து பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாம் தீனா வபி முஹம்மதின் ரசூலும் நபியா என்று சேர்த்து பெருமானாரை சந்தோஷப்படுத்துகிற வல்லமை உண்டு அதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று சொல்லி சந்தோஷப்படுத்தினார்கள் வரலாறு சொல்கிறது அப்பொழுதுதான் பெருமானார் நபியிடத்தில் என்ன கேட்க வேண்டுமோ அதைத்தான் கேட்க வேண்டுமே தவிர உங்க வாப்பா உண்மையிலேயே தவறாக இருந்திருந்தால் உங்கள் நிலை என்னாகும் என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் பாப்பா ஏதாவது வில்லங்கமான ஆளா இருந்துச்சு நபி சொன்ன அந்த குடும்பம் என்ன ஆகும் யோசிக்க வேண்டும் இதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தசாவீரை வெறுக்கிறார்கள் யுக்ரிஹுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தசாவீர் போட்டோக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் தஸ்வீர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அதுதான் அலங்காரம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே ஒரு அழகான துணி அதில் இல்லாம வெளியே கிளம்புகிறார்கள் உமசல உமசலமாட்ட எதுக்கும் பேசல நாயகமே வீட்டுக்குள்ளே வந்த நாயகமே நீங்கள் வந்து அமராமல் மீண்டும் திரும்ப செல்லுகிறீர்களே என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உன் நீ வைத்திருக்கிற துணியிலே உருவப்படத்தை நான் பார்த்தேன் அதனால் புறப்பட்டேன் நீங்கள் அமர்வதற்காக வாங்கி வந்தேன் நாயகமே உருவம் இருக்கிற வீட்டிலே லா ததுகுலு மலக்குமார்கள் உருவமுள்ள வீட்டிலே நுழைய மாட்டார்கள் இன்னல் மலாயிக்கத் மலக்குமார்கள் லா ததுகுலு பைத்தன் ஃபீஹி கல்புன் நௌசூரா எங்கே நாய்கள் வளர்க்கப்படுகிறதோ எங்கு உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீடுகளில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள் அதனால் நான் நுழைய மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஒரு பெருமானார் தொழுது கொண்டிருக்கிற பொழுது தலையை தூக்கி பார்க்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே கிராமி ஆயிஷா ஆயிஷாவினுடைய திரைச்சீலை ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீட்டை மறைத்திருந்த அந்த சீலையில் சில சில உருவங்கள் போட்ட படங்கள் இருப்பதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்த உடனேயே இதை கலட்டி எறி ஆயிஷா என்று முகத்திலே கடுகடுப்போடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் ஆனால் அன்புக்குரியவர்களே வாழையடி வாழையாக நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் ஐயன்மாக்கள் அத்தனை பேர்களும் விட்டொழித்த அந்த நடைமுறை இன்றைக்கு சர்வசாதாரணமாக தூக்கி எறியப்பட்டு விட்டது இன்னைக்கு எந்த வீட்ல போட்டோ இல்ல பெரிய கடா வச்சு பெரிய போட்டோ அவரால் மாட்டி வச்சிருக்கேன் என்னன்னா எங்க தாதா இவரு தாதா தான் கபரஸ்தான் போயிட்டார்ல அவரோட சேர்த்து போக்க வேண்டியதானே மேலே இருக்கிற தாதா வந்து விடுவாரா மீசக்கார தாதா நம் கஷ்டத்தை போக்கி விடுவாரா நெஞ்சிருக்கும் வரை அவர் கொஞ்சம் வெத்தலை போட்டு துப்பிக்கிட்டே இருந்தார் அதனால துப்பு சுல்தான் வச்சுட்டானுங்க திப்பு சுல்தான் துப்பு சுல்தானா மாறி போயிட்டார் இதுதான் நம் சமுதாயத்தினுடைய சுண்ணத்துக்களை கேவலப்படுத்துவதில் நம் சமுதாயத்திற்கு நிகழ்வேறு யாரும் இல்லை இன்றைக்கு சர்வசாதாரணமாக பேண்ட்டுகள் கீழே இருக்கிறது அதை போன்ற வேட்டிகள் கரண்டைக்கு கீழே இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி யா சுஃபியான் சுஃபியானை அழைக்கிறார்கள் லா தஸ்முல் லா யுஹிப்புல் நீ வேட்டியை கரண்டைக்கு கீழே இறக்கி விடாதே அல்லாஹ் உன்னை பிரியப்பட மாட்டான் என்று உமான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே மூன்றாவது பெருமானார் வெறுத்தது அஸ்ஸஃப்ரா மஞ்சள் ஆடைகள் பியூர் மஞ்சள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாட கீழாட பியூர் மஞ்சளாக இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் நான்காவதாக நபுத்து ஷஅரில் பைதா வெள்ளை முடியை பிடுங்குவதையும் வெள்ளை முடியை கருப்பாக்குவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதுவன் வெள்ளை முடி வந்துச்சுன்னு சொன்னா மரணத்திற்கான நினைவூட்டல் யாருக்கு ஒரு வெள்ளை முடி வருகிறதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கத்தபல்லாஹு பிஹா ஹஸனா ஒரு முடிக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுகிறான் ஒரு தீமையை அல்லாஹ் அழிக்கிறான் ரஃபஅ பிஹா தரஜா ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று பூமான் நபிகள் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அந்த வெள்ளை முடியை கருப்பாக்குவதையும் வெள்ளை முடியை பிடுங்குவதையும் பூமான் நபிகள் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள் ஐந்தாவதாக பெருமானார் வெறுத்தது அசுலுல் மாஇ அன் மஹல்லிஹா குடும்ப கட்டுப்பாட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள் குழந்தையை கொடுப்பவன் அல்லாஹ் ரப்பனானவன் கேட்டா தான் கொடுப்பான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல எதையுமே கேட்டால் தான் நல்லா கொடுப்பான் கேட்காம கொடுக்கறதே இல்ல இன்றைக்கு இந்த சமுதாயம் குழந்தையின் விஷயத்துல எனக்கு ரெண்டு போதும் ஒன்னு போதும் ரெண்டு போதும் ஒன்னு போதும் இருந்ததுனால அல்லாஹ் ஒண்ணுமே இல்லாம போ என்று நிறைய மலட்டுத்தன்மை இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது நம்ம வாப்பாவுடைய காலம் வாப்பாவுடைய வாப்பாவுடைய காலத்துல எல்லாம் பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் எட்டு பிள்ளைகள் இருந்தார்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு பத்து புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அது அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற பார்க்கிற பார்வையே ஒரு மாதிரி பார்க்கிறான் ரேஷன் கடை வச்சிருக்கிறான் இந்த ஆளு பேரு ரேஷன் கடை வருது அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் ஒரு காலம் இருந்தது குதிரை வண்டியில போன காலம் குதிரை வேணாம் குதிரை வேணாம்னா ரிக்ஷா இருந்தா போதும்னா ரிக்ஷாவை கொடுத்தா அல்ல ரிக்ஷா வரும்போது ரிக்ஷா பத்தாது ஆட்டோ இருந்தா போதும்னா ரிக்ஷா ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடுச்சு ஆட்டோ வந்துச்சு கார் வந்துச்சு எது தேவையோ அதை கொடுப்பான் எது வேண்டாம் என்று இந்த சமுதாயம் நினைக்கிறதோ அதை அல்லாஹ் எடுத்து விடுவான் இதை போன்று எனக்கு ஒன்று போதும் என்று நினைத்தால் அல்லாஹ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஹைபத்துல்லா அல்லாஹ்வின் அன்பளிப்பு குழந்தைகளை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது அத்திபௌலாதுக்கும் வஹ்சினு ஆதாவுக்கும் இன்னவுலாதுக்கும் அதிகத்தும் இலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார் சொல்கிறார்கள் தமிழர்கள் கூட அதனால் தான் பெற்றோர் என்கிறார்கள் உருவாக்க முடியாது இவனால பெற்றோர் யாரோ கொடுத்திருக்கிறார்கள் இவர் வாங்கி இருக்கிறார் அல்லாஹ் கொடுத்ததை இவர் வாங்கி இருக்கிறார் கேட்டால் தான் அல்லாஹ் கொடுப்பான் கேட்காமல் ரப்பல் ஆலமீன் யாருக்கும் கொடுப்பதில்லை அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் கொடுக்கிற குழந்தையை யாரிடம் வருது ஓதி பார்ப்பது கூடும் குர்ஆனை கொண்டு ஓதி பார்ப்பது கூடும் அதை விட்டுவிட்டு மாற்றாரிடத்திலே ஓதுவது அதிலும் பெருமானார் சொல்கிறார்கள் உங்களுக்கு நீங்களே ஓதிக்கொள்ளுங்கள் அதை விட சிறந்த மருந்து எதுவும் இல்லை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன ஓதுவது குல் அவுது ரப்பின்னாசை கொள்ளுங்கள் அல்லாஹ் எவ்வளவு பெரிய சூனியமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் நீக்கி விடுகிறான் படுக்கிற பொழுது குல் அவுது பிரப்பில் ஃபலக் குல் அவுது பிரப்பின்னாசை நீங்கள் ஓடிக்கொண்டு படுங்கள் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் இதை விட்டுட்டு மற்றவர்களிடத்திலே சென்று ஓதி பார்ப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள் அடுத்து ஏழாவதாக சிறுவர்களுக்கு திடுக்கத்தை ஏற்படுத்துவது பின்னாடி போய் பாண்டு கத்துறது அவன் மனக்குழப்பத்தில் ஆயிட்டான்னா என்ன செய்யறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள் பெண்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நடப்புதை மென்மையாக அழகாக எளிமையாக நடக்க வேண்டும் என்று பூமான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டினார்கள் எந்த அளவிற்கு நடந்தார்கள் தெரியுமா ஒரு நாள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள் தாகத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மழையில்லாத காலம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நாக்கை நீட்டி உலகத்திலே எந்த தலைவனாவது செய்ததுண்டா எந்த தாத்தா தாத்தாவது செய்ததுண்டா எந்த தந்தையாவது செய்ததுண்டா தன் நாக்கை நீட்டி இதிலிருந்து நீ தண்ணீர் எடுத்துக்கொள் மகனே என்று நாக்கை நீட்டி அதன் மூலமாக அவர்கள் வறட்சியிலிருந்து நிவாரணம் பெறுகிறார்கள் அதற்கு பிறகு ஹசனுக்கும் ஹுசேனுக்கும் தாகம் எடுத்ததாக சரித்திரத்தில் வரலாறே இல்லை அன்புக்குரியவர்களே இது போன்று நடக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம் அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எட்டாவதாக தடுத்தார்கள் எத்தீமினுடைய பொருளை எடுப்பதை தடுத்தார்கள் தொடுறதே கூடாதுங்கிறப்ப சாப்பிடலாம எத்தீமினுடைய விஷயத்தில் தொடுவதை கூட பெருமானார் தடுத்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு எத்தீம் காணாங்கிற பேர்ல அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் ஒன்பதாவதாக தபர்ருஜு ஜீனா தன்னுடைய அலங்காரத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள் ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை தனக்கு தன்னுடைய கணவனுக்கு தான் காட்ட வேண்டும் தன் அலங்காரம் முழுக்க கணவனுக்கு இருக்க வேண்டும் தன்னுடைய அலங்காரங்களை மாற்றார்களுக்கு காட்டுவதை தன்னுடைய சீனத்தை மாற்றாருக்கு காட்டுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நடப்பது என்ன அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் கல்யாணம் என்று சொன்னால் நாலு பேர் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆடை அணிகிற கலாச்சாரம் அதிகமாகி விட்டது புர்காவை போட்டா கூட நாலு பட்டனை திறந்து விட்டுக்க வேண்டியது ஏன்னா என்ன சேலைன்னு தெரியணும் மேல ரெண்டு பட்டன் பிறந்திருக்கும் காரணம் எவ்வளவு நகை போட்டிருக்கோங்கிறது தெரியணும் அன்புக்குரியவர்களே பெருமானார் இதை இருக்கிறார்கள் தபர்ருஜ் இந்த அலங்காரம் என்பது அலங்கார சொல்லுகிறார்கள் இந்த முடிவெற்றப்ப கூட ஏற்ற இறக்கமா வெட்டக்கூடாதாம் ஏற்ற இறக்கமா ஒரே மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சிரிச்சாக இதிலே கூட ஏற்றத்தாழ்வு வேண்டாம் என்று புக்காக்கில் எழுதுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு சமத்துவமாக நடக்க தூண்டுகிறது யோசித்து பார்க்கிறோம் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்தார்கள் தபீத சதகா வீட்ல சதக்காவினுடைய பொருளை வச்சுக்கிட்டு தூங்குறத தடுத்தாங்க ஜகாத்தினுடைய பொருள் இருக்கிற பொழுது சதக்காவினுடைய பொருள் இருக்கிற பொழுது அதை கொடுத்து விட்டு தூங்கு என்கிறார்கள் திருமணம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு நாள் அசுர தொழுகையை முடித்து விட்டு பறக்கிறார்கள் சகாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம் நாயக எப்பயுமே இப்படி இருக்க மாட்டாங்களே வேக வேகமாக போகிறார்கள் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள் பெருமானாரிடத்தில் வந்து கேட்கிறார்கள் நாயகமே என்ன நாயகமே இவ்வளவு வேகம் காட்டுகிறீர்களே என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது சதக்காவினுடைய கொஞ்சம் தங்க பொருள் என்னிடத்தில் இருந்தது அதை கொடுக்காமல் நான் இரவு உறங்க முடியாது என்பதற்காக வேண்டி எனக்கு இரவு உறக்கம் வராது என்பதற்காக வேகமாக சென்று அதை நான் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்றார்கள் உமான் நபிகள் கோமான் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அன்புக்குரியவர்களே நம்முடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்தும் பேசுகிறார்கள் யுக்ரஹு சம்மா பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சடைவை ஏற்படுத்துவதை தடுத்தார்கள் வெறுத்தார்கள் உபய் காபிரலி அல்லாஹு தலாங்கன் அவர்களுடைய வரலாறு உபை தான் என்றைக்கும் சுபுகு அமைப்பார் வைப்பார் ஒரு நாள் புடிச்சிட்டார் சுபுகு தொழுக சூரத்துல் பக்கரா பின்னாடி ஒரு சகாபி வந்து நின்றார் முஆத் ஜபல் ரலி அல்லா தஆலா விவசாயி இரவு முழுவதும் விவசாயம் செஞ்சுட்டு வந்து சீக்கிரமா தொழுதுட்டு போய் படுக்கலாம்னு வர்றாரு இவர் சூரத்துல் பக்கரா ஆரம்பிச்சாச்சு தொழுகையை விட்டுட்டு தனியா தொழுதுட்டு முஆத் ஜபல் ரலி அல்லா வீட்டுக்கு போய் விட்டார்கள் இந்த பிரச்சனை வெகுவாக பேசப்படுகிறது தொழுகைய என்ன எவ்வளவு பெரிய விஷயம் தொழுகையில ஆகி முதல் செப்பல நின்று தொழுகிறாரு தொழுதுட்டு இருக்கும் போதே தொழுகையை விட்டுட்டு தனியா போய் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு சகாபாக்கள் எல்லாம் நாயகத்திடத்திலே கொண்டு போகிறார்கள் நாயகமே உமைய் இப்னு காப் ரலியல்லாஹு தொலை வைக்கிறார்கள் இவர் தொழுகையை இடையிலேயே முடித்துவிட்டு தனியாக தொழுது விட்டு சென்று விட்டார் ரெண்டு பேர்த்தையும் பெருமானார் அழைக்கிறார்கள் உமைய் இப்னு காப் வருகிறார்கள் மாதிவன் ஜவல் ஜபல் வருகிறார்கள் ஏன் தொழுகையை விட்டீர்கள் என்று கேட்கிறார்கள் பெருமானாரை பார்த்து சொன்னார்கள் நாயகமே இங்கீதம் தெரியாத ஆள் நாயகமே இவர் எல்லாம் என்ன இருக்கிறார் உள்ள விவசாயி இரவு முழுவதும் இரவு மூன்று மணி நான்கு மணி வரை நாங்கள் தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சி விட்டு வரக்கூடியவர்கள் வந்த கடகடன்னு தொலை வச்சுட்டு எங்களை அனுப்பணுமா இல்லையா ரெண்டரை ஜுசு ஓதுறாரு நாயகமே ரெண்டரை ஜுசு ஓதுறாரு சுபு சூரியன் உதயமாகாம எங்களை வேலையெல்லாம் விடுறது இல்லை நாயகமே அதனால தயவு செஞ்சு அந்த இமாம மாத்திருங்க நாயகமே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறுகிறதே உபே மக்களுக்கு சடைவை ஏற்படுத்துகிற அமைப்பில் நீ நடக்காதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு காப் ரலியல்லாஹு கண்டிக்கிறார்கள் அதனால தான் பெருமானார் சஃபரிலே செல்லுகிற பொழுது சுபுஹ் தொழுக சஃபர்ல போயிட்டு இருக்கோம் சூரத்துல் பக்ரா ஓதிட்டு இருக்க கூடாது சாதாரணமா சுபுஹ் தொழுக 60 ஆயத்திலிருந்து 100 ஆயத்து வரை ஓத வேண்டும் ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபரிலே குல்யா யுகல் காஃபிரூன் குல்ஹுல்லா ஓதுவாங்களாம் ஏனென்றால் சரி வரக்கூடாது பெருமாளை மிகவும் பேணுதலாக பாதுகாத்தார்கள் தராவீக தொழுகையில கூட சடைவு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அத்தகையாத்த விடுறதுக்கு அனுமதி இல்ல தரூத விடுறதுக்கு அனுமதி இல்ல பின்னாடி உள்ள துவா இருக்கே அதை விட்டுக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது பின்னாடி இருக்கிற துவாவே ஓத தேவையில்லை ஏனென்றால் மக்கள் சடைவை பயந்தால் சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது சடைவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் வெறுத்திருக்கிறார்கள் ஒன்பதாவதாக பெருமானார் வெறுத்தது கெட்ட பெயர்களை பெருமானார் வெறுத்திருக்கிறார்கள் யுக்ரிஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா அல் கபீஹா பெருமானாரினுடைய மனைவி ஜுவைரியா பெருமானாரினுடைய மகள் பெருமானாரினுடைய இன்னொரு மனைவி ஜைனப் இவங்களுக்கு எல்லாம் பெருமானார் பேரை மாத்தினாங்க முன்னாடி அவங்களுக்கு பேர் பர்ரான் இருந்துச்சு வர்றான்னா சத்தியம்னு அர்த்தம் சத்தியம் பெருமாள் கல்யாணம் பண்ண உடனே உன் பேர் இன்னல இருந்து பர்ரா இல்ல நான் உன்னை வச்சு டெய்லி பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால இல்ல உன் பெயர் ஜுவேரியா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா உன் பெயர் ஜைனப் பர்ரா இல்ல பெயரை மாற்றினார்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் விதவிதமான பெயர் அதுவும் இப்ப ஒரு குழந்தை வரச்சுன்னு சொன்னா ரெண்டு பேத்துக்கு போட்டி வந்துருது கணவன் சொல்றாரு ஏன் மாப்பா பேரத்தான் வைக்கணும் அவர் மாப்பா பேர் முகமது ஷரீஃப் மனைவி சொல்றா இல்ல இல்ல எங்க வாப்பா பேர் தான் வைக்கணும் அவங்க வாப்பா பேரு தையீப் என்னது வைக்கிறது நேரம் அஜரத்துல கொண்டு போயிட்டாங்க அதரத் நீங்க அவரு ரெண்டு பேர்ல இருந்து அப்படி புட்டு எடுத்தாரு முகமது ஷரீஃப்ல இருந்து முகமது எடுத்துட்டாரு தையீப்ல இருந்து தையீப் எடுத்து சையது முகமது தையீப்னாரு முகமது தையீப்னா ஓகே இந்த சையது எங்க இருந்து வந்துச்சு எங்க மாப்பா பேர்ல பாதினாரு முடிஞ்சா அங்கல் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இன்றைக்கு பெயர்களை கூட புட்டு வைக்கிற கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது கண்ட பெயர்களையும் வைக்கிற முறைகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுராத்தி முடிஞ்சு துண்டு ரலியல்லாஹு அழைத்து உன்னுடைய அடிமைக்கு சமரா உன்னுடைய அடிமைக்கு நீ ரபா மணி நேரம் எடுக்கிறதே இல்லை எச்சி இருக்கிறது பெருமானாரின் முகமெல்லாம் மாறி போகிறது பெருமானார் ஒரு குச்சி எடுத்துட்டு போய் அந்த எச்சியை சுரண்டி எடுத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இது தொழுமிடம் தொழுகுமிடம் இது கூட உணர்வில்லாமல் நம்முடைய தோழர்கள் இருக்கிறார்களே என்று பெருமான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்காய்த்துக் கொண்டார்கள் உண்டு யார் பள்ளிவாசலில் இருக்கிற தூசிகளை எடுக்கிறார்களோ நாளை மறுமையிலே அல்ல நமக்கெல்லாம் ஊருளின் பெண்களை வழங்குவான் ஊரலின் பெண்களை தொடறதுக்கு மகர் என்ன தெரியுமா எந்த பொண்ணை தொடறதா இருந்தாலும் மகர் கொடுத்தான் தொடணும் நம்மால் வாங்கியே பழக்கப்பட்டதுனால சொர்க்கத்திலையும் போய் கேட்க முடியாது அதனால அல்லா நீ கொடுத்தா தான் தௌரி இல்லாம நம்மளால முடியாதுன்னு சொல்ல முடியாது மகர் கொடுத்து தான் பெண்ணை தொழ வேண்டும் உலகத்திலும் ஆகிரத்திலும் அந்த ஹூர்லின்களுக்கான மகர் கன்சுல் மசாஜித் பள்ளிகளில் இருக்கிற குப்பைகளை எடுப்பது என்றார்கள் பெருமனா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதினார்மார்களுக்கு தான் நிறைய ஊர்லின் உண்டு புரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானார் செல்லல்லா குறைவு செல்லும் அசுத்தத்தை வெறுத்திருக்கிறார்கள் பெருமானார் வெறுத்தது ஒரு பக்கம் அல்லாஹும் ரசூலும் எதை கோபப்பட்டார்கள் ஒரு பெரிய பட்டியல் தொடர்கிறது அல்லா எதை கோபப்படுறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இன்னல்லாக யபகலுல் புஹ்ல மினல் பணக்காரர்களிடத்தில் அல்லாஹ் கஞ்சத்தனத்தை கோபப்படுகிறான் பொருளாதாரத்தை கொடுக்கிறது அல்ல கஞ்சத்தனம் கூடாது என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததில் தாராளமாக இருங்கள் அல்லாஹ் ஏராளமாக தருகிறார் ஜுபைதா ராணியினுடைய வரலாறு எழுதுவாங்க ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் கொடுப்பதை போன்று யாரும் கொடுக்க முடியாது சத்திரம் அமைச்சார்கள் சத்திரத்தில் இரவு தங்க ஆரம்பிச்ச உடனே சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்கன்னு சாப்பாடும் போட்டாங்க அரசர் இடத்திலே போய் சொல்லுகிறார்கள் அரசரே நீங்க திவால் ஆயிருவீங்க போல தெரியுது அரசர் சாப்பாட்டை நிறுத்தினார் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அரசர் கிணறு வெட்டுகிறார் இருந்து தண்ணீர் ஊறுகிறது சுபைதா அம்மா கேட்டாங்க எங்க கிணறு வெட்டீங்களே ஆமா தினமும் தண்ணீர் எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்களே எப்படி தினமும் தண்ணீரை எடுத்து எடுத்து மத்தவங்களுக்கு ஒரு கொடுத்தா நம்ம கிணத்துல தண்ணி இல்லாம போயிருமே இப்படி உஷார் இல்லாம தினமும் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே அருண் ரசீதி சொன்னாரு என்ன சுபேதா உனக்கு என்ன மண்டையில மூளை இல்லாம போச்சா தண்ணி எடுக்க எடுக்கத்தானே வரும் அப்பதான் சுபேதா கேட்டாங்க உங்களுக்கு என்ன மூளை இல்லாம போச்சா சாப்பாடு கொடுக்க கொடுக்கத்தானே நல்லா ரசிக்க கொடுப்பான் நீங்கள் சாப்பாட்டை மட்டும் தடுத்துக் கொண்டு கிணறு மட்டும் வெட்டினீர்களே இது என்ன நியாயம் அதற்கு பிறகு சத்திரத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கு உணவு கொடுத்த வரலாறு உண்டு அல்லாஹ் பணக்காரர்களிடத்திலே கோபத்தை வெக்கப்படுகிறான் வல் கிபரம் ஏழைகளிடத்திலே பெருமையை அல்லாஹ் கோபப்படுகிறான் ஏழை பெருமைப்படக்கூடாது அவன் நாலு லட்சம் ரூபாய் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான் கல்யாணம் மண்டபம் நானும் என்ன ஜலச்சவனா நாலு வட்டி கடையில நின்றாவது நான் என் பெருமையை காட்டுவதற்காக என்று ஏழ்மையிலும் கூட பெருமையை காட்டி நடத்தப்படுகிற திருமணங்கள் இன்றைக்கு நிறைய நம் சமுதாயத்தில் அதிகரித்திருக்கிறது ஏழைகளிடத்திலே அல்லாஹ் கிபிர் பெருமையை கோபப்படுகிறான் வக்கீலத்தில் ஹயா நிசா பெண்களிடத்திலே வெக்க குறைவை பொம்பளை இருந்தாலே வெக்கத்தோடு இருக்கணும் வெக்கக்குறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபப்படுகிறான் இன்றைக்கு வெக்கமெல்லாம் எங்க இருக்கு என்று கேட்கிற அமைப்பிலே இருக்கிற மீசை நிறைத்தாலும் ஆசை நிறைப்பதில்லை சக்கராத் ஹால்ல இருக்கும்போது கூட அங்க ரெண்டு லேண்ட் வந்திருக்குது அப்படின்னா லேண்டா அப்படிங்கிறான் அந்த அளவுக்கு இன்னைக்கு புரோக்கரியா வரம் பெரிய போச்சு எல்லா ஆளுக்கான ஒரு விசிட்டிங் கார்டை வச்சுட்டு ஆளான சைக்கிள்ல வர்றவன்னா விசிட்டிங் கார்டு காட்டுறான் என்னன்னா ரெண்டு இடம் இருக்கு பார்க்க வர்றீங்களா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் அல்லாஹ் ஷேகுமார்களிடத்திலே வயோதிகர்களிடத்திலே ஹுப்பு துணியா உலக ஆசையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபப்படுகிறார் அல் கஸ்லம் மின சுப்பான் வாலிபர்களிடத்திலே சோம்பேறித்தனத்தை அல்லாஹ் கோபப்படுகிறார் வாலிபர்களாக இருப்பவர் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய தாக்கத் எல்லோரும் பிரியப்படுகிற பருவம் வாலிப பருவம் சின்ன பிள்ளைகள்ட்ட போய் கேளுங்க நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற ஏதாவது ஒரு அங்கில காட்டி ஒரு நல்ல ஆஜான பாகுவை காட்டி அவர் மாதிரி இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு தான் சொல்லும் குடு கிழவன் கையில குச்சி விட்டு வரார் இவர் மாதிரி நான் இருக்கிறேன் ரெண்டு குச்சி வாங்கி கொடுங்கன்னு எந்த பிள்ளையா சொல்லுமா வயோதிகர்களிடத்தில் போய் கேளுங்கள் நீங்கள் எப்படி இருக்க ஆசைப்படுகிறீர்கள் என்றால் என் வாலிபத்தை வீணாக்கி விட்டேனே என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள் அப்ப இந்த வாலிப பருவத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் அண்ணன் பெருமானார் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் சமூக அக்கறையும் இருக்க வேண்டும் தன் குடும்பத்தினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் சோம்பேறித்தனத்தை அல்லாஹ் கோபப்படுகிறார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு வாலிபர் வருகிறார் நாயகமே வீட்டில் எதுவுமே இல்லை நாயகமே அதனால் நீங்க ஏதாவது புடுங்க நாயகமே என்று யாசகம் கேட்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் வீட்ல வேற என்னப்பா இருக்குன்னு கேட்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் வீட்ல என்ன இருக்கு ஒரு போர்வை இருக்கிறது ஒரு பாத்திரம் மண் பானை இருக்கிறது ரெண்டையும் கொண்டு வாங்க சஹாபாக்களை அழைத்தார்கள் இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டு யார் விலை கொடுப்பது என்றார்கள் எல்லா சகாமியும் பேசாம இருக்கிறாங்க இந்த இத்து போன போர்வையும் ஒரு மண்பானையும் இதை வாங்கிட்டு போய் என்ன செய்யறது ஆனால் முகமறிந்து உதவி செய்கிற பண்பாடு உஸ்மானுக்கு சொந்தமான பண்பாடு உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க நாயகமே நான் ஒரு தீனாருக்கு எடுத்துக்கிறேன் நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள் வேறு யாராவது எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா வேறு யாராவது எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா ஒரு சஹாபி வாய் திறக்கல உஸ்மான் ரலியல்லாஹு புரிஞ்சிட்டு சொன்னாங்க அப்படின்னா நான் ரெண்டு தீனாருக்கு எடுத்துக்கிறேன் நாயகம் சரி ரெண்டையும் கொடுத்து ரெண்டு தீனார் வாங்கிட்டாங்க வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து வர சொல்லி ரெண்டையும் கொடுத்து விட்டு ரெண்டு தீனார் ஒரு தீனாருக்கு பெருமானார் கோடாரி வாங்கி வரச் சொல்லி தான் பிடிவோட்டு கொடுக்கிறார்கள் இன்னொரு தீனாருக்கு வீட்டுக்கான உணவுப் பொருளை வாங்கி வா என்றார்கள் வீட்டுக்கு உணவுப் பொருளை வாங்கிட்டு வர்றாரு ஒரு கோடாரியை கொண்டு வர்றாரு 15 நாள் என்னை பார்க்க கூடாது என்றார்கள் பெருமானார் 15 நாளைக்கு பின்னாடி விறகு எல்லாம் வெட்டி வித்துட்டு நல்ல பிரியாணி பொட்டணம் ஒரு நாலஞ்சு பொட்டணத்தை குடும்பத்துக்கு தூக்கிட்டு கையில வேற ஒரு 15 20 கோடாரிய தூக்கி இந்த தோல்ல போட்டுட்டு பிரியாணிய உணவை தூக்கி இந்த தோல்ல போட்டு வர்றார் பெருமானார் இடத்துல அவர் நடந்து வருகிற அநீதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபப்படுகிறான் அநீதி அழைக்கிற அரசன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காபத்துல்லால வந்து தவாஃபுக்கு இறங்கிட்டாரு பெரிய அநியாயக்காரன் ஜஹல் என்று சொல்லுகிற ஒரு பெரிய அறிஞர் ஜஹல் ரலியல்லாஹ் அவர்ட்ட போய் இவர் ஹஜ்ஜாஜ்னு தெரியல ஹஜ்ஜாஜ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த ஜஹல் இடத்துல கேட்க ஜால ஆரம்பிச்சிட்டாரு அவன மாதிரி அயோக்கியம் எவனுமே கிடையாது அந்த ஆள் தான் வந்து கேட்கிறாரு ஹஜ்ஜாஜினா அவன மாதிரி அயோக்கியம் கிடையாது மோசமான ஆளு காபத்துள்ளாவனையே கொலை செஞ்சவன் அல்ல அவனுக்கு நிறைய தான் கொடுப்பான் அப்படியாக்கு இப்படியாக்க நிறைய பேசிட்டாரு கடைசியில எல்லாம் பேசி முடிச்சோன்னா அந்த ஜாலு கேட்டாரு உங்க பேர் என்னன்றாரு என் பேர் தான் ஹஜ்ஜாஜி மேல் மூச்சு கீழ் மூச்சுல வாங்க ஆரம்பிச்சு ஏன்னா ஹஜ்ஜாஜ் எப்பொழுதுமே கொடுக்கிற தண்டனை வேற எதுவும் இல்ல நேரா வெளியே வான்னு கூப்பிடுவான் தலையை மட்டும் எடுத்துட்டு போயிடுவான் அவ்வளவுதான் பாக்கெட்ல இருந்து பரிசு எடுத்துட்டு போற மாதிரி நம்ம வண்டியை நிறுத்தின உடனே காவலர் ஃபர்ஸ்ட் வந்து சாவியை எடுப்பான் அதே மாதிரி ஹஜ்ஜாஜ் முனி யூசுப் எடுக்கிறது தலையை மட்டும் எடுத்துட்டு போயிடுவான் ஹஜ்ஜாஜ் முனி யூசுப் என்று உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே இந்த ஜாலி எவ்வளவு பெரிய அறிவாய் என் பேர் பைத்தியம்ட்டாரு அடிக்கடி எனக்கு பைத்தியம் பிடிக்கும் انا مجنون من المج... من المجانين மக்கால நிறைய பைத்தியம் அலையுது அதுல நான் ஒரு பைத்தியம் அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு பேசாம கிளம்பிட்டாரு அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் அந்த ஜூர் அநீதம் அளித்தல் இருக்கிறதே இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபப்படுகிறார் எட்டாவதாக அல் ஜூர் மினல் உஸாத் போர் வீரர்களிடத்திலே கோழைத்தனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபப்படுகிறார் போர்க்களத்திற்கு பெரிய சிங்கத்தை போன்றிருக்க வேண்டும் தவிர பெருமானாரை பற்றி சொல்வார்கள் லைசன் ஜசூரா சிங்கி சிங்கமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு குளிவசனம் வஸல்லம் பொற்களத்தில் இருப்பார்கள் அண்ணனை பிடிக்கிற ஆற்றலும் அண்ணனை பிடிக்கிற வலிமையும் சஹாபாக்களில் ஒருவருக்கும் இல்லை என்றுதான் எல்லா வரலாறுகளும் சொல்கிறது என்றால் போர்க்களத்திலே புறமுதுகை அறவே கூடாது ஒன்பதாவதாக ரியா மினல் உப்பா அடியார்களுக்கு ரியா கூடாது முகஸ்துதி கூடாது அடுத்தவங்களுக்காக அமல் செய்யவே கூடாது அல்லாஹுக்காகத்தான் அல் உஜ்பு மின ஜுஹாத் பத்தாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் துறவிகளுக்கு தற்பெருமை கூடாது இருக்கிறதே துறவரா துறவிகளுக்கு உஜுப் தற்பெருமை கூடாது இதெல்லாம் இறைவன் கோபப்படுகிறான் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நாயகம் தன்னுடைய வரலாற்றிலே சில நேரங்களிலே கடுமையாக கோபப்பட்டிருக்கிறார்கள் வரலாற்றிலே சில செய்திகளை பார்க்க முடிகிறது ஒரு சஹாபி அன்சாரி சஹாபி கடைவீதிக்கு போகிறார் ஒரு யூதன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறான் ஒரு யூதன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் எங்க மூசா கலிமுல்லா உங்க முகம்மது என்ன இப்படி வரிசையா கேட்ட உடனே அன்சாரிக்கு பொறுமை பத்தல பலார்னு விட்டார் அடி அடியை போட்டார் பிரச்சனை முட்டுகிறது பெருமானார் இடத்தில் வருகிறது நாயமே என்னமோ அவங்க மூசாவுக்கு தான் கலிமுல்லாமா அவங்க மூசாதான் கடலை பிளந்தாரா என்னமோ அவங்க மூசாதான் அவர் அவங்க அவங்கடே பேசிட்டு இருக்கிறார் பெருமானார் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல நமக்கும் தான் சொந்தம் அவங்க எல்லாம் ஒரு நபியை தான் ஈமான் கொள்ளணும் நம்ம எல்லாத்தையும் ஈமான் கொண்டா தான் மூமின் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதி ஒரு குத்துபிஹி வ ருசுலிஹி எல்லா நபிகளையும் ஈமான் கொண்டவர்கள் நாம் லா தஃல்லு பைனல் அன்பியா மற்ற நபிமார்களுக்கு மத்தியில் என்னை நீங்கள் சிறப்பாக்க வேண்டாம் மற்ற நபிமார்களுக்கு மத்தியில் என்னை சிறப்பாக்க வேண்டாம் பெருமானார் கோபத்தோடு சொன்னார்கள் அன்சாரி தோழரை பார்த்து நீங்கள் அவரை அறைந்தது தவறு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதநேயத்திற்கான இடுக்க இங்குதான் துவக்கம் பெறுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து பார்க்கிறோம் அவர் சொன்னதுல தப்பில்லை அவர் அடிச்சதுல தப்பில்லை பேச்சுக்கு பேச்சு தான் இருக்க வேண்டும் கை கலப்பு இருக்கக்கூடாது என்று பெருமானார் ஆரம்பத்திலேயே தடை செய்கிறார்களே எண்ணி பார்க்கிறோம் சின்ன பசங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை விட்டு இருக்கானுங்க பக்கத்து வீட்டுல ரெண்டு வயசு பையன் வந்து சொல்றான் நாலஞ்சு பேர் எல்லாம் ரெண்டு வயசு மூணு வயசு பையனா வளர்றாங்க இந்த பையன் அடிச்சிட்டு வந்துட்டான் இந்த பையன் அடிச்சிட்டு வந்துட்டான் சின்ன பையனை கூப்பிட்டு ஏன்டா அடிச்ச இல்லத்தா உங்களை வந்து தப்பு தப்பா பேசுறானுங்க என்னடா தப்பா பேசுறான் ரெண்டு வயசு பையன் இருக்கவன ரெண்டு வயசு அவனுக்கு என்ன தெரியும் தப்பா பேசுறத பத்தி இல்லத்தா உங்களை பத்தி தப்பா பேசுனா என்னடா தப்பா பேசுனா அப்படி ஏபி சிடிங் ஒப்பன் தாடின்னு சொல்லிட்டான் உங்களை பத்தி தாடின்னு சொல்லிட்டான்ல அதனால தான் அரைச்சு விட்டேன் அன்புக்குரியவர்களே என்னை பார்க்கிறோம் அப்ப இந்த கோபம்ங்கிறது இயற்கையான ஒன்று அது வருகிற பொழுது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள் உனை பொருட்கள் முடிகிறது பெருமானார் கனிமத் பொருட்களை எல்லோருக்கும் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு ஹவாரி ஒரு முனாபிக் பெருமானாரை சுட்டி சுட்டி வருகிறார் முனாஃபிக்கின் உள்ளத்தை அறிந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக் சுட்டி வருகிறார் வலது பக்கம் வந்து நிக்கிறாரு பெருமானார் தனக்கு தருவாங்கன்னு தரல இடது பக்கம் வந்து நிக்கிறாரு தரல முன்னாடி வந்து நிக்கிறாரு தரல பின்னால் போய் சொன்னார் யஅதில் யா முஹம்மத் முகம்மதே நீதமா நடந்துக்கிட்டார் பெருமானாரின் முகம் மாறுகிறது இந்த உலகத்திலே நான் நீதமாக நடக்கவில்லை என்றால் வேறு யார் நீதமாக நடப்பார்கள் இந்த உலகத்திலே நீதத்தை நான் காட்டவில்லை என்றால் வேறு யார் காட்டுவார்கள் ஆனால் அல்லாஹ் யுத்தி அல்லாஹ் கொடுக்கிறான் அதை பூமியிலே பங்கு வைப்பவன் நான் நான் நீதமாக இல்லாமல் வேறு யார் நீதமாக இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல அன்சாரிகள் எல்லாம் பதறி போனாங்க ஏன்னா அவர் அன்சாரியை சேர்ந்த ஆளு அன்சாரிகள் எல்லாம் பதறி போய் பெருமானார் வந்து நாயகமே நாயகமே மன்னித்துக் கொள்ளுங்கள் நாயகமே பெருமானாரின் முகம் மாறுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இவர்கள் எல்லாம் காசை தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறார்கள் எடுத்துச் செல்கிறார்கள் அன்சாரிகளே அன்சாரிகளே நீங்கள் என்னை உங்கள் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறீர்கள் எடுத்துச் செல்கிறீர்கள் நான் இறப்பதும் உங்கள் மண்ணில் தான் நான் அடங்குவதும் உங்கள் மண்ணில் தான் நான் எழுப்பப்படுவதும் உங்கள் மண்ணில் தான் இங்கிருந்து சொர்க்கத்திற்கு எடுக்கப்படுகிற ரவுலாவும் உங்கள் மண்ணில் தானே நீங்கள் என்ன என்னை மறந்து விட்டீர்களா நான் என்ன அநீதிக்காரனா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறபடி மதினாவே அழுதது வரலாறு சொல்கிறது அன்புக்குரியவர்களே அந்த அண்ணல் பெருமானார் அன்றைக்கு ஏற்பட்டிருந்த கோபத்திற்கு அறவே இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பயணத்தில் பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் சில பேர்கள் எறும்புகளை நெருப்பை வைத்து மூட்டி எரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கடுமையான கோபம் லா யம்பகி லிபஷரின் ஐ நெருப்பை கொண்டு காற்றை கொண்டு பஞ்சபூதங்களை கொண்டு அழிக்கிற வேலை அல்லாஹ்வை சார்ந்தது நெருப்பை கொண்டு நீங்கள் எப்படி எறும்பை அழிக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து பேசுகிறார்கள் எப்படி நீங்கள் அழிக்கலாம் இப்ப நெருப்பை வச்சு எறும்புகளை பொழுத்துறது மண்ணெண்ணை ஊட்டிட்டு நெருப்பு பத்த வச்சிடுறது இதெல்லாம் அறவே கூடாது என்று பெருமானார் சல்லல்லாஹு கண்டித்திருக்கிறார்கள் வரலாறுகள் பேசும் அப்துல்லாஹ் அமர் அலி அல்லாஹுத்தல தஆலா பெருமானாட்ட வர்றாங்க அப்படி மஞ்ச Dress கீழே மேல எல்லாமே மஞ்ச மாரியன் போயிட்டு வந்த மாதிரி வர்றாரு அப்படி மஞ்சளா மஞ்ச Dress போட்டுட்டு வந்த உடனே பெருமனா ஸல்லல்லாஹு அலைஹி வசலம் இது ஹஃபத்தஹுமா போய் அந்த ரெண்டையும் கலட்டி போடுன்னாங்க பெருமானார் ஒரு சும்மா இருந்திருக்கலாம் எங்க போய் கலட்டுறதுன்னு பெருமானார் செல்லாது எங்கே போடுவது போய் நரகத்தில் போடுனாங்க பெருமானார் செல்லல்லா கூட வசனம் பெருமானார் செல்லல்லா உடைய வசனம் பேசிவிட்டால் கேட்டுக்கொள்ள வேண்டும் இதைதான் மார்க்கம் பேசுகிறது ஹைபர் பொருட்களம் முடிகிறது ஹைபர் போர்கள் எல்லாம் போர்க்களம் எல்லாம் இஸ்லாத்திற்கு ஒரு பெரிய வெற்றிக்கான சான்று பெருமனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான நியதிகளை ஏற்படுத்தினார்கள் கைபர் போர்க்களத்திலே பெரும் வெற்றி கிடைக்கிறது இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் நாயகமே இனி இந்த வீடுகள் எல்லாம் நம்முடைய வீடுகள் இந்த படங்கள் எல்லாம் நம்முடைய படங்கள் இந்த பெண்கள் எல்லாம் நம்முடைய பெண்கள் வீட்டுக்குள்ளே புகழாமா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஹில்லு லிரஜுலின் வாஹிதின் ஐயத்துக்குள்ள யஹூத் இன்றைக்கு இருக்கிற நிலையா இருந்தா என்ன நடந்திருக்கும் ஒரு பக்கம் குஜராத்தையும் இன்னொரு பக்கம் ஹைவரையும் வைத்து பாருங்கள் எதையும் செய்யலாம் ஆனால் பெருமாள் சொன்னார்கள் யூதர்களின் வீட்டுக்குள்ளே நுழைகிற தகுதி உங்களில் யாருக்கும் கிடையாது யூதர்களுடைய பெண்களை தொடுகிற தகுதி உங்களில் யாருக்கும் கிடையாது அல்லாஹ் அதை ஹலாலாக்கவில்லை பெண்கள் சிறுவர்கள் வயோதிகர்கள் யாரையும் தொட்டு விடாதீர்கள் ஏன் யூதர்கள் உங்களுக்கு உணவு கொடுத்தால் அன்பளிப்பாக கொடுத்தால் தான் வாங்க வேண்டுமே தவிர வீட்டுக்குள்ளே புகுந்து மிரட்டி உருட்டி அடித்து வாங்குகிற தகுதி உங்களில் யாருக்கும் கிடையாது அல்லாஹ் ஹலாலாக்கவில்லை என்றார்கள் குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் எப்படி நடந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி நடந்திருக்கிறார் வரலாறு இன்னும் பேசுகிறது பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெண் மூத்தா போயிருக்கிறாங்க கரிஸ்தராஹத் அம்மா நல்ல அம்மா மூத்தாயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமனா செலல்லா அலைஹி வசலாம் பிலால்ட்ட வந்து நீதான் அல்லாஹ் வந்தாங்க அந்த பெண்ணுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டதா என்ன நடந்தது எதுவும் தெரியுமா தெரியாமலே பேசிக் கொண்டிருக்கிறாய் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் பெருமனார் எப்பயும் பயணம் பண்ணா நீண்ட நேரம் போயிட்டு கடைசியில் அந்த தாஜத்து நேரத்தில் தாஜத்து தொடுத்துட்டு படுப்பாங்க கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு பெருமானார் செல்லா அலிசல யார் எழுப்புவதுன்னு கேட்கிறாங்க விளாடடி எல்லாம் சொன்னாங்க நாகவே நீங்க எல்லாம் தூங்குங்க நான் எழுப்புறேன் எல்லாம் தூங்குனாங்க பிலால் அலி அல்லாஹு தஆலா ஒட்டகத்தை படுக்க வைத்து அப்ப எப்ப சூரியன் உதயமாகுது எப்ப அந்த சுபு சாதி உதயமாகுதுன்னு ஒட்டகத்துல அப்படி பார்த்துக்கிட்டே படுத்திருக்கிறாங்க பிஸ்மில்லான்னு எல்லாம் பிஸ்மிக்கா மூத்து தானா அடிச்சிட்டாங்க தூங்குகிறார்கள் தூங்குகிறார்கள் சுபுகு முடிகிறது சூரியன் உதயமாகிறது முதலில் பெருமானார் விழிக்கிறார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் பிலால் என்னானது பெருமானார் முகமெல்லாம் மாறி போகிறது நாயகமே உங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சோ அதுதான் எனக்கு ஏற்பட்டுச்சு நாயகமே தூக்கம் தூக்கம் நாயகமே பெருமானா இந்த இடத்தில் இருக்க வேண்டாம் அடுத்த இடத்திற்கு கிளம்புங்கள் வெளியே சென்று சுபகை தொழுதார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே இதை ஏன் செய்தார்கள் கமா இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ப்பு மகன் உசாமா உயர்குலத்து தலைவி ஃபாத்திமா பின்த் மஹ்சூமா ஃபாத்திமா திருடிறாங்க ஃபாத்திமா பின்த் மஹ்சூமா சட்டப்படி கைவட்ட வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் என்று வருகிற பொழுது நாயகம் சலுகை காட்டியதாக ஒரு வரலாறு கூட கிடையாது உசாமாவின் ஷஃபாஅத்தை நாடி வருகிறார்கள் மற்ற அரபு கூட்டத்தார்கள் எல்லாம் வர்றாங்க உசாமா நாயகத்தினுடைய வளர்ப்பு மகன் பெருமானார் உன்னுடைய பெருமானாரின் மடியிலேயே வளர்ந்தவர் நீங்க போய் சொன்னா நாயகம் கேட்பாங்க கையை வெட்டாம பேசாம அதுக்கு பாரமா எவ்வளவு காசு கேட்கிறாங்களோ அந்த காசை நம்ம கொடுத்துடலாம் என்று சொல்ல பெருமனார் செல்லல்லா அலைஹி இடத்திலே வந்து உசாமா பேசுகிறார் நாயகமே உயர்குலத்தை சார்ந்த பெண்மணி அந்த பெண்மணிக்கு கையை வெட்டிட்டா அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையே போயிடும் நாயகமே அதனால காசை வாங்கிட்டு பேசாம நம்ம விட்டலாமே நாயகமே என்று சொல்ல நாயகத்தின் முகம் மாறி போனது என்ன உசாமா என் மகள் பின் பின்த் கருடை இருந்தாலும் கையை நான் வெட்டுவேன் என்றார்கள் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் கை வெட்டப்பட்டது பெருமானாரின் முகம் மாறி போனது சாதான் சாதான் ஜகாத்தின் வசூலகர் சாதான் அம்மாள் ஜக்காத்த வசூலிக்க போவார் ஜகாத்தெல்லாம் வசூல் பண்ணிட்டு வந்து நாயகத்தில் குடும்பம் நாயகமே இது உங்களுக்கு இது எனக்குன்னார் அது என்ன உனக்கு இல்ல நான் ஜகாத் வாங்க போகும்போது இது ஜகாத் பொருள்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தனியா கொடுத்தாங்க நாயகமே இது எனக்கு அப்படின்னு சொல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா மெம்பர்ல ஏறிட்டாங்க இந்த தகுதியை யார் கொடுத்தது இந்த தகுதியை யார் கொடுத்தது இந்த லஞ்சத்தை சமூகத்தில் யார் உருவாக்குவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று பேசிய பேச்சு அதற்கு பிறகு ஜகாத்தை தவிர வேறு எதுவும் வராது வரலாறு சொல்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே கோபப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சில நேரங்களிலே இவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர்களை பேசி இருக்கிறார்கள் சிறியவர்களின் மீது அன்பு காட்டாதவர்கள் பெரியவரின் மீது இரக்கப்படாதவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க சின்ன பிள்ளைகளின் மீது அன்பு இருக்க வேண்டும் பெரியவர்களின் மீது மரியாதையை காட்ட வேண்டும் இவர்கள் தான் என்னை சார்ந்தவர்கள் லைஸ மின்னா மன் தத்தையா ஜோசியம் பார்ப்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறார்கள் ஜோசியக்காரர்களை குறித்து பேசி இருக்கிறார்கள் லைஸ மின்னா மன் இன்தஹப அவசரப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்ளையடிப்பவர்கள் பெண் வீட்டில் கொள்ளையடிக்கிற கொள்ளையர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல பெருமானார் பேசுகிறார்கள் ஆணின் உடையை பெண் அடிவது பெண்ணின் உடையை ஆண் அணிந்து கொண்டிருப்பவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல நிறைய பெருமானார் பேசுகிறார்கள் சில விஷயங்களை பெருமானார் தடுத்தார்கள் அதில் ஒன்று பெண்கள் முடிவெட்டுவதை பெருமானார் தடுத்தார்கள் இன்னைக்கு அழகு நிலையங்கள்ல எல்லாம் பார்த்தா நம்ம புர்காவா தான் இருக்குது எல்லாம் ஸ்டைல் ஸ்டைலா வெட்டான் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னல்லாஹ வ ரசூலுஹு யன்ஹா அல்லாஹ்வும் ரசூலும் என்றார்கள் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் வெறுத்தார்களோ அதை நாம் வாழ்வில் வெறுத்து பெருமானார் எதை ஏவினார்களோ அதன்படி நடந்து வாழ அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக வஹ்ரு தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم اتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار اللهم اتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار اللهم اتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على آخر خلقه سيدنا محمد آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين وعلى محمد الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم وعلى محمد رب صل عليه وسلم